ரிபுகீதை முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அகண்ட பரபாவனையால் மனோநாசம் செய் என்றும் அகம்பிரம்ம பாவனையால் அக்ஞானாதி நசிக்கும் என்றும் உரைக்கும் அத்தியாயம் எல்லாமும் ஏக பிரம்மம் என்றும் இருமையில அப்பிரம்மோ என்றும் நில்லாத மனது நிலை நிற்கும் வண்ணம் நிமல பாவனையே மீண்டும் சொல்வாம் கல்லாத கல்வியெல்லாம் கற்ற போதும் கலக்கமர மனது நிலை நில்லதாகில் பொல்லாத பவதுக்கம் ஒரு காலத்தும் போகானது புகன்றதிலோர் ஐயம் இல்லை சத்திய சீர் சுககணமாய் சாந்தமாகி சகல பரி பூரணமாய் சலனமின்றி நித்திய நிராமயமாகி நிர்விகல்ப நிரவரண நிஷ்கிரிய சுபாவமான சுத்த பர பிரம்மமலாதனவுமில்லை சொற்பொருளாய் காண்பதெல்லாம் பரமை என்றும் அத்வைத பரபிரம்மம் அது நான் என்றும் அதிதிருடமாம் பாவனையால் மனதை வெல்வாய் நீ கமிலா சத்தாகி நிகழும் சித்தாய் நந்தகன வடிவமாகி தாக்குமுரு பற்றுமிலா சிங்கமாகி தான் தானாய் தனித்த பர பிரம்மமல்லாது ஆக்கை முதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் சூக்மா மாம பிரம்மோ நானே என்றும் சுத்த பர பாவனையால் மனதை வெல்வாய் நிர்மலமாய் நிஷ்கலமாய் நிர்விக்ஷேப நிரஞ்சனமாய் நிராகார சொரூபமாகி நிருபமமாய் நிர்குணமாய் நிமலான்மாவாய் நிரந்தரமாய் நிறைந்த பர பிரம்மமல்லாது ஒரு பொருளும் ஒரு காலம் இல்லை என்றும் உள்ளதெல்லாம் அகடபர பிரம்மம் என்றும் இருமயுரா அப்ரம்மானே என்றும் ஏகபர பாவனையால் மனதை வெல்வாய் மனது முதல் அனைத்துக்கும் அதிதமாகி மாயை மகதாதிகட்கும் அதிதமாகி நனவு முதல் அவசிகட்கும் அதிதமாகி நாம உரு எவைகட்கும் அதிதமான அனகபர பிரம்மமலாதணுவுமில்லை அகிலமுமே அகண்டபர பிரம்மென்றும் கனவறிவாம் அப்ரம்மோ நானே என்றும் கலங்காத பாவனையால் மனதை வெல்வாய் பாவனமாய் பரசிவமாய் பரமான்மாவாய் பராத்பரமாய் பரிபூன்ற சொரூபமாகி கேவலமாய் கிளேசமிலா சுபவமாகி கம்பீரமான பர பிரம்மல்லால் மேவு பொருள் என்றும் எல்லாம் மெய்யுணர்வானந்த பர பிரம்மம் என்றும் ஓவலுரா அப்ரமோ நானே என்றும் ஒழியாத பாபனையால் மனதை வெல்வாய் சகலத்தின் சான்றான பிரம்மனானே சகல விலக்ஷணமான பிரம்மனானே நிகிலத்தும் வியாபகமாம் பிரம்மனானே நித்த பரிசுத்த பர பிரம்மனானே மிக முக்தமான பர பிரம்மனானே மெய்யுணர்வானந்தகன பிரம்மனானே அகிலத்தும் அதீத பர பிரம்மனானென்று அகண்ட பர பாவனையால் மனதி வெல்வாய் சித்த முதல் சிறிதுமிலா பிரம்மனானே சின்மயமாய் செறிந்த பர பிரம்மனானே புத்தி முதல் எவையுமிலா பிரம்மனானே பூரணமாய் பொருந்து பர பிரம்மனானே இத்வைதம் எரியுமிலா பிரம்மனானே ஏக பரிபூரணமாம் பிரம்மனானே அத்வைதமான பர பிரம்மனான் என்று அகண்ட பர பாவனையால் மனதி வெல்வாய் வித்தமுதற் கெட்டாத பிரம்மனானே வேரணவும் கிட்டாத பிரம்மனானே சப்தமுதற்க கோச்சரமாம் பிரம்மனானே சதசத்து கப்பாலாம் பிரம்மனானே शुद्धचिताकाशपरब्रह्मणाने சுயஞ்சோதிசுபாவபரபிரம்மனானே அஸ்தமுற அமலபர பிரம்மனான் என்று அகண்டபர பாவனையால் மனதை வெல்வாய் ஸ்தூல முதல் ஒட்டாத பிரம்மனானே துகளணுவும் பற்றாத பிரம்மனானே கால முதற் கெட்டாத பிரம்மனானே கருத்து முதல் சுட்டாத பிரம்மனானே సాలవుప శాంతపర బ్రహ్మనానే సంసారలేశమిల బ్రహ్మనానే ஆலயமில்லமலபர பிரம்மனான் என்று அகண்டபர பாவனையால் மனதை வெல்வாய் ஆதிமுடி அற்றபர பிரம்மனானே அச்சரீரமான பர பிரம்மனானே ஜாதி குலம் அற்ற பர பிரம்மனானே ஷட்பாவ விகாரமில பிரம்மனானே బోధగన மான பர బ్రహ్మనానే பூரண பூரணமான మాన பிரம்மனானே அகண்ட பர பிரம்மனான் என்று ஏகபர பாவனையால் மனதை வெல்வாய் பழுதற்ற பரசிவமாம் பிரம்மனானே பவபாசலேசமில பிரம்மனானே அழிவற்ற அறிவுருவாம் பிரம்மனானே ஆன்மாவு கபின பர பிரம்மனானே மொழியற்ற மோனபர பிரம்மனானே மோகமுரா மூலபர பிரம்மனானே இழிவற்ற அகண்டபர பிரம்மனானென்று ஏகபர பாவனையால் மனதை வெல்வாய் பூதமுடு பௌத்திகமும் பிரம்மரூபம் புவனமொடு பொருள்களெல்லாம் பிரம்மரூபம் சாதமுறும் ஜெகமிவையும் பிரம்மரூபம் ஜனியாத ஜெகமிவையும் பிரம்மரூபம் பேதமென தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் பிரம்மாண்ட கோட்டியெல்லாம் பிரம்ம ரூபம் மாதவ பரபிரம்மோ நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் சங்கரனும் அம்பிகையும் பிரம்ம ரூபம் ஷண்முகனும் விநாயகனும் பிரம்ம ரூபம் துங்கமுரும் சிவகணமும் பிரம்ம ரூபம் தூய சிவ பக்தர்களும் பிரம்ம ரூபம் பங்கமுற அசக்தியெல்லாம் பிரம்ம ரூபம் பதிபாச பசுக்கள் எல்லாம் பிரம்ம ரூபம் மங்களுரா அப்ரம்மோ நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் ஹரன் ஹரியும் மயன் வடிவும் பிரம்ம ரூபம் அவர் மருவும் சக்திகளும் பிரம்ம ரூபம் சுரர் அசுரர் நரகளுமே பிரம்ம ரூபம் சுழல்கின்ற திரியக்கும் பிரம்ம ரூபம் సర్వచరాచరజగము బ్రహ్మరూపం సగల జగత్తీశను మే பிரம்மரூபம் மருள் மருவா அப்ரம்மோ நானி என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் தொகுத்தாரோ ஸ்தூல முதல் பிரம்ம ரூபம் துவைத்தமோட துவைத்தமெல்லாம் பிரம்ம ரூபம் மிகத்தானும் அந்நியரும் பிரம்ம ரூபம் மெய்யுடனே பொய்யவையும் பிரம்ம ரூபம் ஜெகத்தாதி தோற்றமெல்லாம் பிரம்ம ரூபம் ஜடா ஜடமாய் தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் மகத்தான அப்ரமோ நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் ஞானகன வடிவாகும் பிரம்ம ரூபம் ஞாலமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் வானமென வடிவிலதாம் பிரம்ம ரூபம் வரையற்ற வஸ்துவதாம் பிரம்ம ரூபம் ஹீனமிலா இன்புருவாம் பிரம்ம ரூபம் ஏக ஏகபரிபூரணமாம் பிரம்ம ரூபம் மானமுறா அப்ரம்மோ நானி என்று மகிழ்வுடனே பாவித்து மனதை வெல்வாய் நிறைவுக்கும் நிறைவாகும் பிரம்ம ரூபம் நிகில பரிபூரணமாம் பிரம்ம ரூபம் அறிவுக்கும் அறிவாகும் பிரம்ம ரூபம் அகண்டைக ரசமாகும் பிரம்ம ரூபம் குறைவற்ற பொருளாகும் பிரம்ம ரூபம் குணாதீத வடிவாகும் பிரம்ம ரூபம் மறுவற்ற அப்ரமோ நானே என்று மகிழ்வுடனே பாவித்து மனதை வெல்வாய் சத்திய சித் சுககணமாம் பிரம்ம ரூபம் சாசுவத பொருளாகும் பிரம்ம ரூபம் நித்திய நிர்குணமாகும் பிரம்ம ரூபம் நிரஞ்சன நிஷ்களமாகும் பிரம்ம ரூபம் சுத்தச்சிதாக்காச பர பிரம்ம ரூபம் சுருதிமுடி பொருளாகும் பிரம்ம ரூபம் புத்திரவ பர பிரம்மோ நானு என்று பூரணமாம் பாவனையால் மனதி வெல்வாய் காரண காரணமாகும் பிரம்ம ரூபம் களங்கமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் பூரண பூரணமாகும் பிரம்ம ரூபம் புறையற்ற பொருளாகும் பிரம்ம ரூபம் ஜீரணமில் சின்மயமாம் பிரம்மரூபம் சின்னமிலா பொருளாகும் பிரம்மரூபம் மாரணமில் அப்ரம்மோ நானே என்று மாறாத பாவனையால் மனதை வெல்வாய் கேவல கேவலமாகும் பிரம்மரூபம் கம்பீர வடிவாகும் பிரம்மரூபம் பாவன பாவனமாகும் பிரம்மரூபம் பராத்பரமாம் பொருளாகும் பிரம்மரூபம் ரூபம் சின்மாத்திர வடிவாகும் பிரம்ம ரூபம் ஓவலுரா அப்ரமோ நானே என்றிங்கு ஒழியாத பாவனையால் மனதை வெல்வாய் ஏகபர சத்தாகும் பிரம்மரூபம் எங்குமுள பொருளாகும் ரூபம் ஆகமில அறிவாகும் ஆன்மாவு கபினமதாம் பிரம்ம ரூபம் சோகமிலா சுகமாகும் பிரம்ம ரூபம் சுயஞ்சோதி வடிவாகும் பிரம்ம ரூபம் பாகமுற அப்ரம்மோ நானே என்றும் பரபிரம்ம பாவனையால் மனதை வெல்வாய் சுத்த சிதா காசமதாம் நிஷ்பிரபஞ்ச சொருபத்தில் பிரபஞ்சம் என்றும் இல்லை இத்வைத பிரபஞ்சம் பரமார்த்தத்தில் இறையளவும் இலதேனும் விவகாரத்தில் சித்தினுடை விவர்த்தமதாம் சித்தம் தானே செரிகின்ற பிரபஞ்சம் எனவே தோன்றும் புத்திரவ சித்தத்தை புகன்ற வண்ணோ பூரணமாம் பாவனையால் நாசம் செய்வாய் பங்கற்ற பரபிரம்ம சொரூபம் ஒன்றே பரமார்த்த தசையிலுள்ள வஸ்துவேனும் அங்குற்ற அனந்தவித சக்திக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு மாயா சக்தி தங்குற்ற அதனால் அச்சொருபந்தானே தயங்கிய இச்சித்தமென விவர்த்தமாகும் பொங்குற்ற சித்தம் அதே அனந்த கோட்டி புவன முதல் பொய் வடிவாய் தோன்றுமன்றே இருமையிலா சுசுப்தியினில் ஏகமாக இருக்கின்ற ஆன்மாவே தன்னிடத்தில் மறுவையிடும் சக்தியினால் கனவின் கண்ணே மனமுதலாய் தோற்றியிடும் நீதியே போல் ஒரு வடிவாய் உள்ள பர பிரம்மம் தானே ஒன்றியதன் சக்தியினால் சித்தம் போலாய் சர்வஜக ஜீவ பர வடிவமாக சஞ்சலமாம் விவகார தசையில் தோன்றும் தன்னுடைய சக்தியினால் ரஜ்ஜு ஒன்றே தயங்கரவு முதலியதால் காண்பதே போல் துன்னியதன் சக்தியினால் பிரம்மம் ஒன்றே துவைத்தமென விவர்த்தித்து தோன்றினாலும் அதிஷ்டான பர பிரம்மம் தன்னை மாசரவே விசாரித்து காணும்போது பின்னமென தோற்றியவி தோற்றமெல்லாம் பேதமிலா பரபிரம்ம வடிவையாகும் அரபு முதல் பலவிதமாய் தோற்றினாலும் அதிஷ்டான ரஜ்ஜுவினை ஆய்ந்தறிந்தால் மருள் வடிவாம் அரபு முதல் அனைத்தும் அந்த மாசற்ற ரஜ்ஜுவடி வாவதே போல் விரவு ஜகா முதலியவாய் தோற்றினாலும் விமலவதிஷ்டான பர பிரம்மம் தன்னை அருமையுடன் நன்றாக ஆய்ந்தறிந்தால் அவையாவும் அகண்டபர பிரம்மமாமே அனவரதம் அடைவாக ஆய்ந்த போதும் அனாதிபவ வாசனையால் அகண்ட போதும் மனதினிடை பேதமர மறுவதாகில் மயக்கமுறும் பேதமதிமாயும் மட்டும் அனிஷமெலாம் மதாம் அதுவே நானாம் அகமந்த பிரம்மெனும் மகண்டகாரம் தனையறியும் பாவனையை செய்தேயத்தால் தடையான பேதமதி தவிர்க்க வேண்டும் பேதமதி பொருந்தியிடும் சித்தம் தானே பிறவி முதல் துயர் செய்யும் பந்தம் நல்கும் ஏதமுறும் வேதமதி இறந்த சீத்தம் இன்னலெல்லாம் தீர்த்துடனே மோட்சம் நல்கும் ஆதலினால் அகம்பிரம்மம் அகமெல்லாம் என்று அகம்பிரம்ம பாவனையே அனிஷம் செய்யில் வாதகமாம் வேதமதி அனித்து நீங்கி வழுவற்ற சித்தத்தால் முக்தி சார்வாய் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அகம் பிரம்ம பாவனையே அனிஷம் செய்யில் ஜெகம்பரன் நான் வேறு வேறாய் செரிகின்ற பேதமதி அனைத்தும் தீரும் புகன்ற விதம் பேதமதி அனைத்தும் தீரில் போரணமாம் பரபிரம்ம போதம் தோன்றி அகண்ட பர வடிவாக அமர்வதான அத்வைத மோட்ச நிலை அடையலாமே அகம்பிரம்ம பாபனயல் காமங்கோபம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் லோபமோகம் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயமில்லை அகம் பாவனையால் மதமானங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் டம்பங்கர்வம் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயமில்லை அகம் பாவனையால் மனோதோஷங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் மகா பாவங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் மனோதுக்கங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் மகாபயங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் தீர்த்தம் ஸ்நானம் அகிலமுமே நசிக்கும் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் தெய்வம் சேவை அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் தியானம் பூஜை அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் ஜபதபங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் மந்திரம் தந்திரம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் மருவும் கர்மம் அகிலமுமே நசிக்கும் இதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் மறைகள் நூல்கள் அகிலமுமே நசிக்கும் இதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் மனமயக்கம் அகிலமுமே நசிக்கும் இதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் புண்ணியங்கள் அகிலமுமே நசிக்கும் இதிலையமில்லை அகம்பிரம்ம பாவனையால் பொருந்து லோகம் அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம்பிரம்ம பாவனையால் துவன்பங்கள் அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம்பிரம்ம பாவனையால் துவைத்த தோற்றம் அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம்பிரம்ம பாவனையால் இதரசத்தை அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம்பிரம்ம பாவனையால் இதரபானோ அகிலமுமே நசிகுமிதியில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர இன்பம் அகிலமுமே நசிக்குமிதியில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர சங்கம் அகிலமுமே நசிக்குமிதியில் ஐயம் இல்லை அகம்பிரம்ம பாவனையால் மாயமோகம் அகிலமுமே நசிக்குமிதியில் ஐயமில்லை அகம் பிரம்ம பாவனையால் மன கிரந்தி அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் ஆதிவியாதி அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் அத்தியாசம் அகிலமுமே நசிக்குமிதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் ஜாக்கிராதி அவசையெல்லாம் நசிக்குமிதிலையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் அனதியான அஜானோ நசிக்குமிதி லையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் பவபாசங்கள் அகிலமுமே நசிக்குமிதி லையமில்லை அகம் பிரம்ம பாவனையால் பாவபாவம் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் அகண்ட ஞானம் அசஞ்சலமாய் அடைந்திடலாம் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் அனதி தூக்கம் அனைத்தையுமே அழித்திடலாம் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் அகண்ட அனந்த அனவரதம் அடைந்திடலாம் ஐயமில்லை அகம்பிரம்ம பாவனையால் அகண்ட மோட்சம் அடைவதினில் அணுவேனும் ஐயமில்லை ஆதலினால் அனவரதம் இடைவிடாமல் அகம்பிரம்ம பாவனையை செய்தேயத்தால் பேதமதி அனைத்தையுமே இழந்த போதும் பிரிவற்ற பரபிரம்ம சொரூபமாவாய் ஓதியதில் அணுவேனும் ஐயமில்லை உத்தமமாம் சிவனானை உண்மை சொன்னோம் ஈதையில சாஸ்திரமும் இசைக்கும் அர்த்தம் யமதீசன் எம்பியதும் இவ்வர்த்தம் தான் ஆன்மாவோ கயலான அனன்மாவென்று அணுவுமில்லை அணுவுமில்லை அணுவுமில்லை ஆன்மாவோ கயலாக பிரம்மமில்லை அப்பிரம்மம் கயலாய் ஆன்மா இல்லை ஆன்மாவே அகண்டபர பிரம்மமாகும் அகண்டபர பிரம்மமதே ஆன்மாவாகும் ஆன்மாவாம் அகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் அகண்டபர பிரம்மமாவாய் சகல பரிபூரணமாம் பிரம்மமல்லால் ஜெகமுதலோர் அணுவேனும் இல்லை என்றும் அகிலமுமே அகண்ட பர பிரம்மென்றும் அதுதானே அகமென்றும் அகமதென்றும் நிகழ்வுறவே நித்தியமாய் பழகப்பட்ட நிமல பர பாவனையால் மனதை வென்று மிக உரமாம பர போதம் பெற்று மெய்யுணர்வானந்த பர பிரம்மமாவாய் எந்த விதம் யாவர்க்கும் ஹிதமேயாக ஏக பரிபூரணமாம் வஸ்துதானே சுந்தரமாம் சிவவடிவாய் எழுந்தமக்கு சொல்லிய இவ்வகண்ட பர நிர்ணயத்தை மைந்தனின குறை செய்தோம் உரைத்த வண்ணோ மாசற்ற இப்பொருளை ஒரு காலேனும் புத்தியுர திருடமாக கேட்டுணர்ந்தோர் பூரணமாம் பரபிரம்ம வடிவேயாவர் சர்வமுமே பிரம்மென போதித்தாலும் சந்ததமும் சுருதி முடி படிப்புற்றாலும் பரமசிவன் கருணையிலா வெறுமுடற்கு பலகால வாசனையால் மீண்டும் மீண்டும் இருமையன இதயத்தில் தெரிவதன்றி யாவையுமே பிரம்மென தெரிவதில்லை அரியவனே ஆதலினால் முமுட்சுவெல்லாம் அகண்ட பர கருணை அடைய வேண்டும் அமலமதாம் பூதியுடன் ருத்திராட்ச வார முதல் சிவச்சின்னம் மனிதலாலும் நிமலமகாலிங்கத்தின் நியமமோடு நிறைவேற்றோ நித்த சிவாச்சனையினாலும் விமலமதாய் வேறறவே பழகப்பட்ட வியாபகமாம் பரமசிவ தியானத்தாலும் சமமதுவாம் பரமசிவ கருணை உண்டாய் சர்வமுமே பிரம்மென தெரிவதாமே திவ்யமங்கள வடிவாய் எழுந்த ஈசன் நிகழ்த்தியவாரிபு முனிவன் நிதகனுக்கு செவ்வியதாய் செப்பிய நிர்ணயத்தை ஸ்ரத்தையுடன் வினவியிடும் ஜெய்கிஷவ்யர்க்கு அவ்விதமே சர்வஜனான கந்தன் அத்தியந்த கருணையினால் அறிந்தான் என்றே தவ்வியிடா மனதுடைய முனிவர்க்கெல்லாம் தகமை மிகும் சூத முனி சாற்றினானால் என்றும் எங்குளைய பொருள் யாவையும் ஏகமாம் பரம் அப்பரோ நானெனும் துன்றுமைக்கிய பாவனை செய்ததால் துகள் மனத்தின் விகல்பம் அனைத்துமே வென்று பூரண போதம் பொருந்தினால் விமலமுக்தி அடைந்திடலாமெனல் मन्ुळानन्दताण्डवमाडुनम् ताण्डवमाडुनम् शिरीषं न कण्डस्वरूपमे नम् मा शिरीषल्